ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം ആലയാമനമധ്യമാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിഷമദ്ഗതാം ഭുജേക്മരക്മവ്യാമാദസ്തൈരാണായ മേണേ അസ്മത്കുലോർഭവതോ ശ്രീഗതിന്ദോ രാമാനുജരണം പ്രപദ്യേ മാതാപിതായ പ്രിയസ്തനയാ ഭവതേ സർവം പ്രേമേണ മയാ നാമാദ്യസന കുലപതേ കമലാവിരാമ महान् भक्ताङ्ग्रहरिदेन्द्रविशालिवत्राङ्गुदमणिं प्रणयोऽस्मि பாண்டியர் முன்னாட பட்டு விராமந்தான நீண்ட தன் பகவயாமுடையபதே ஆதித்தருளா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாயிரம் பல்லாண்டு தொண்டாள் என்னாலும் பெருவினை ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பிடல் வாழ்கின்ற மங்கையம் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராடியம் பல்லாண்டு வடிவார் பக்கமிழங்க பாண்டியம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் வல்லாண்டு நின்றாள் மணிவண்ணா உன் ஆயிரம் வல்லாண்டு வடிவாய் நின்மலமார் மேல் வாழ்கின் மங்கையும் பல்லாண்டு வடிவாய் சோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு பழைவார் வந்து வண்ணம் மணமங்கன் மேன் நீர் கலைங்கள் குழுவினள் புகழட்டாளம் பழப்பிடாள் இலங்கை பாழாளாக பழைபொருதானுக்கு பல்லாண்டுகள் குழாம்பு வந்து கூடுமணமுடையீர்கள் வரம்பொருள் வந்தல்லை கூடுமினார் நாராயணாய பாலமணமுடை பத்தருள்ளேல் வந்த வல்லாண்டு கூறுமில்ல வந்தவழி வழியாற்றியோரத்தில் விளவிலங்கிலம்போதில் அறிவுருவாகி அறியழித்தவனை பல்லரீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுது கரத்தேன் கோயில் பெரியாரே பெருமனை வாரணையாயிரந்தோளும் பொழுகுருதிபாயா பல்லானை பல்லு கொண்டானுக்கு பல்லாண்டுக்குரிய மண்ணெழுத்தப்பட்ட நாடு அடியாங்களை குளிர் விடுபட்டு உன்னை பல்லாண்டு அபிமானதும் கஞ்சல்வனை போல பெருமாளே நான் நாமம் பலபரவே பல்வாயாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறும் அல்லாண்டு பவித்திரனை பரமேயே சாங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபத்தோ விட்டு தன் விரும்பியதாண்டவென்றப்பால் நமோ நாராயணாய வெண்ணே பல்லாண்டம் பரமாத்மனை சூழ்ந்திருந்தவர் பல்லாண்டு பவித்திரனை பரமேட்டியை சாங்கமென்னும் இல்லாண்டான் தன்னை வில்லுபத்த விட்டுத்தன் விரும்பியதான் நமோ நாராயணாய வெண்ணே பல்லாண்டம் பரமாத்மனை சோழ்ந்தவர் பல்லாண்டு பட்டாமிரம் കർമ്മരന്താതി ചെയ്താരണീനയെ എപ്പോഴും ചിന്തയാലും എല്ലാതിനും ചേതനത്താലും വേദം രാമായണമടിയാൻ വണങ്ങിൽ வாழ்விடையும் ஆதித்தருளாவுள்ளாவைவனால் குமதேஸ்தே என்னையன் பாதமங்கய நன்னிலாவையே நடிவானண்ணமென்னையின் உலகம் ஒன்றுடாய் அண்ணலே அமுதே அப்பனே என்னையாழ்வானே என்னை என்பாத பங்கைய நனிலாவையே பெருமாயனை உலகம் போன்றுடாய் அண்ணலே அமுதே அப்பனே என்னையாழ்வாழும் பண் கோபுரைந்து வைப்பீது இதா பெயர் மோதுவில் திட்டு உன்னை நான் அமுதே கார்முகில் வண்ணனே கடல் யாழங்காக்கின்றா உன்னடி போது நான் செய்த போது யாவரும் நகம் பாவலுக்கு மீது சேர் வினயன் வினதேர் மருந்தேர் மருந்தென் நோயிட திரைக்குமை வரை நேர்வரும் உடைத்தாவடைத்து நிகழ்பாவுக்கு ஆகுவார் அடலாடி அசுரர் வன்குலம் வேர்மருங்கலத்தாய் வெண்ணுலார் பெருமானே கடுமிதை வாரைய சிறுமை புலனிவை மண்ணுண்டை பெற்றால் இந்தியா மத்துனியம் வெண்ணுலாய் பத்தையனுள்ளாய் பரமேசனே வல்லன் கண்ணுராய் நெஞ்சுராய் சொல்லுராய் ஒன்று சொல்லாய் ஒருத்தரில் நிற்கிறாத ஓரை வருவன் கேவரே தேவனை ஒருவன் கொடுகள் வரை பழமுதல் கொடுக்கு பழமேதும் பொருள் கண்டாதற்கு நிற்பன செல்வனவனா அபயக்க அப்புண்டரீக கொப்பாய் புனர்பள்ளி அபயக்க தொண்டால் தொண்டால் தொண்டான் சங்கரங்கரண்டு கையோப்ப தாமரை கண்ணன் இரண்டிலாங்கைதொழாவிருக்கும் செங்கையால் வாழே திருவரங்கத்தாய் இவர்திரத்தன் செய்கின்றான் கண்ணனே கைகளால் இறக்க சங்க சக்கரங்கரண்டு கையோப்ப தாமரை கண்ணன் இரண்டிலாங்கைதொழாவிருக்கும் செங்கையல் பாலில் திருவரங்கத்தாய் இவன் செய்கின்றாய் எல்லாவரை கண்ணாவென்ன கண்ணீர் மழைவருக்க நிர்ணய திருவரங்கத்தாய் என்ன முகப்படா என்ன முகில் பணமே நோக்கம் ஐயாக்க உட்குறையாக வீரெல்லாம் உண்ட ஒருவனே எண்ணமுள்ளவரே உன்னை காணுமாயருளாய் காகுத்தாக எண்ணம் என்கொடை மதில் சோர் சிறுவரங்கத்தாய் இவதிரத்தன் செய்கின்றாட்டு கையலால் இருக்க எழுந்துராய் மயங்கங்கை வேப்ப கட்டமே திருவரங்கத்தாய் இவள்திரத்தன் சிந்தித்தாய் திருவரங்கத்துள்ள எண்ணம் வந்துக்க ஆங்கே மழைக்க நீர் மல்க மந்திரா என்ன நேமையே போதவளவுடல் அல்லாலே அலைவடல் கலைந்த வாரமுதே தந்தை தொல் சரணம் சார்வதே வளைத்தா கையல வையல் செய்தாயே என்ன மணங்கு வந்தானே என்ன பாராயணே என்ன செய்யவாய் மணியே என்ன தன் புரண்டோர் விருவரங்கள் உள்ளாவோ அந்த தங்கள் அக்கரம் வெல்ல என்றான் முதல் என்ன பைகள் பாம்பனையாய் வாழ்ந்திரத்தருளாய் அஞ்சலவந்தனே மேலோக்கி மக்களுக்கு எங்கனே நோக்குகிறேன் சிறந்தளம் புலல் சோழ் திருவரங்கத்தாய் என் திருமகன் மார்பனை என்னுடைய எண்ணம் கொண்ட தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெரிகிறேன் மார்பனை நின் திருமயத்தால் உடைந்து நீ கொண்டா இடமகள் நடவழி கொண்டா ஆய் மகளன் மலை என்ன தென் திருவரங்கோயில் கொண்டானே துயில்வண்ண துணி சேர்த்தன் வன்பொருள்தோர் வன்குருமானை ஆயிரத்து பத்தம் வல்லார் முகில் வண்ண வாழத்திமையாசுவர் பேரில் மகள் வண்ண அடியை அடைந்தவள் தோடு விழுந்தவன் பல்புணர் பொருளல் உயிர் வண்ண தோழில் வேப்பன் பண்புகள் மாலை ஆயிரத்தி வல்லார் முயல் வண்ண வானத்தை இருப்பார் கண்ணன் என்ன வார்த்தை காணி சொல்லேன் தன்னமீரமவன் வேதந்தா வேதமுடையும் விழாவுடையும் பிள்ளை குழா விளையாட்டுடையும் திருப்பேரையில் தாமரை கண்ணனோட பிள்ளை கடா என்ன வார்த்தை காணி என்பதை சொல்லுவேன் அண்ணமீரமவன் வேதந்தா வேதமுடையும் விழாவுடையும் அன்னையர் ஆலயத்து வீரால் அனைத்து நெஞ்சங்காக்க மாட்டேன் முடித்தாள் பேழையில் வைத்திருந்தார் நாங்கள் விழாவுக்கு நெஞ்சந்தோழி முன்னியவன் வந்து வைத்திருந்த கரைந்த பொழில் திருப்பேரையிற்க காலம் பெற என்னை காட்டுவீர்கள் நீலமயில் வண்ணத்தம் பெறுவார் நிற்க முன்னே வந்தன் அவன் வந்து வைத்திருந்தா நான் மலையாளம் வேடியோவா கோல சன்னல்கள் നിറങ്ങ് ചെറ്റവിരാൻ വന്നു വീട്ടിരുന്ന പേരൊക്കെ മുക്കണ്ണൻ നാട് பேர்த்துவரமெங்கும் காணவாயந்தோழி என்ன சங்கூரல்லாரும் இல்லை ஆரையினை கொண்டேன் சாதிக்கின்றது என்ன சங்கமதுவே கண்டோடு காக்கடல் நீர் உரைத்தோழ்வீர்கள் அன்னையர்கள் என்னை தேர்த்த வேண்டாம் நீங்கள் உரைக்கின்றதற்கு எந்த மன்னன் கார் கடல் ஞானம் உண்டா கண்ணபிரான் வந்து வீத்திருந்தா நேர் உணவன்களி பரணா என்று பெயர் மாநகரே நாளும் பிறவும் தேர்வேன் யாரனுக்கு இல்லை என்று வீர்கள் காதல் மாயன் நிகழ் முகில் வண்ணன் நேமியார் ஊழியார் பேரம் செய்ய பேரம் வையங்காக்கு அருநீர் வண்ணனை அனைவரோ துணகாமன் பாதி ஓர் ஆயிரத்தோல் பெயர் மேயவத்து ஆழியங்கையனையத்தவல்லாரவர் அடிமை திறத்தாழி மேலும் செய்கைய வேறம் வையங்களாக்கு அருநீர் வண்ணனைய துவரே ஆழியங்கையனை ஏத்தவல்லாதவர் அடிமை முடிபாரமிழா அப்பன் ஓழியடா உலகம் கொண்ட வாழியல தங்கம் வெல்லுமல திருவாழியல தண்டம் வாழிமலா முடிபாரமிழா அப்பன் ஓழியடா உலகம் கொண்ட வாழிமலைக்கு எதிர்நூறு மணி அறநூறு உலாய் உலகிற்கு வருவாருடனே அழைக்கின்றவரே அப்பஞ்சாருகளா அவதாங்கொண்டனாவே மண்ணந்தானத்தவே பின்னந்தான் நிலவே மலைதானத்தவே எல்லாம் நிலவே கடல்லானத்தவே அப்பன் ஊனிடந்தே ஏற்றல் கொண்டனாருமல பின்னங்கோடுமல எரிகாடுமல தாடுமலா சுடலா நானுமிழா அப்பன் ஊழியலா உலகம் வந்தவளே மன்னராருடைய சேனை நடுங்குடையுடைத்தேவர் விளைப்பட்டவளே அப்பன் கானுடைப்பாரலம் கையல போலிருந்த புஞ்சக்கரில் வாழ்ந்து உதிர புனராக சிங்கமுத்தரால் அப்பனால் செய்து சுதுரை கொள்ளுமாறு இறைக்கும் சரங்கள் மலரோர் புறத்தே உயிரப்புணரா அப்பன்னீர் படா இளங்கத்தனே தெரிந்தான் குடிக்கோடி வந்தான் பின்னே தெரிந்தான் சரிந்தான் முக்கன் மூர்த்தி கண்டு அப்பன்னே சரிவானன் எந்தோர் கொண்டவனே அப்ப பதங்கமுதல் உலகம் செய்தது நிலையில் மாமுரல சுடவானிரே பிழை சுரிய ஆனிரவானே அங்கே ஒழுங்கா அப்பந்தி மழை காத்து ஓராயிரத்தொல்லிவை பெண்ணிலும் பத்து மேவை கற்பார் உன்னில் தொடர்பு ஓராயிரத்தொல்லிவை மேலை கற்பார் பத்தங்கற்பரோ பொற்பாவலோ பாரியன் நன்றியார் யோகியல்வா கேட்க நாட்டரை துய்ய செய்து நடந்தமை கேட்பார்கள் எதுவண்டி தியல்லால் மத்தம் கேட்பரோ கேட்பார் சிறுதொரு கேட்பவதவு வளையன் திருபாலன் திருவடிதான் பாடலைந்த தன்மை அறிவார் நம்மை வரப்பரு அதுவில் மேல் இடங்கள் வைத்து பண்ணி நான் பண்ணி தன்னுள்ளே மாமனாய் செய்த கோத்துக்கள் கண்ணற்காலண்டியாமர தன்னுடன் கொண்டு உடல் செல்ல செல்வந்தன் சீரண்ணை கற்பர எல்லையிலார் பழசை விரையாய் செய்யும் இரணியனாகத்தை அறிவுருவாய் செய்தவாய் வந்தங்க மரியவோ சாரதியாய் சென்று சேனையநாதம் அவன் செய்யும் சேமத்தை மயவர் காலன் நீராவரோ போர்த்து விடப்படப்படோ இறப்பிடமேரனேக்கே தந்தாலும் கேட்டு அவன் கையாவோ தனிய தனியாராவோ தாமரை கையாவோ உன்னை என்று வந்து தாமர மூலம் படைத்த பற்பனாவாவோ தாமர மூலம் வளர்ந்த பற்பவாதாவோ கண்டாவோ தனிய தனியாராவோ தாமரை கையாவோ உன்னை என்று வந்து வேல் பரந்த அரண்ணான் முடேத்து சேனன் திருப்பாதத்தையார் நிலைமை எரியார் முதலா முத்துமானிந்த வெந்தாயோ புன்னடத்தானிலவேத்து அவைகாத்தயங்கோ தாவன் போத்தாவ நயேந்தி கல்மாறு தன்னை பூந்தண்டுழாய் முடியாய் புனகந்தெரிந்தெண்டலாய் வெள்ளார் வல்லல்லாது ஏத்தரங்கேற்றினாய் உன்னயங்க தலைப்பைவன் இருமோ உலகன் நீயே அங்குயர் மக்கள் பிரார் பெருமாள் தெய்வம் நீ கொங்கலாய் முடியே என் திருமால் என் திருமால் எல்லாவன் தன்னை என் மலமகள் பூரம் தன்னை என்னவென்னா மகளே அகம்பால் கொண்டனான் அரக்கர் உலகில் தன் நிலந்து கிடந்து பிளம்பு கொள்ளைகளாய் மாலையை கொண்டு உள்ள மாறுயல் கொண்டாங்க செய்து அடத்தாரையும் காண்ட நெஞ்சமே கடியவனே முயல ஆந்திரல் மேல் விளைம்பன் அலங்கர் குலத்தை வந்தம் மிக விரடீரங்கருளே அருளும் நமக்கு ஆயர் குலத்தை பிறம்பிள்ளை உண்ணாய் பூக்கு கண்டு வந்த சக்கர செல்வன் தன்னை குருகோ சரவாமன் இவபத்தம் வல்லார் அவரை சைத்து கவலை செய்வார் அவனுடைய வந்த சக்கர செல்வன் தன்னை குருகோபன் சொல்லாயிரத்தோம் வல்லாரை பல்லாண்டு செய்து கவலை செய்வார்கள் இணைக்கு தங்கரோ அறியேன் அழியங்கண் நபினான் திருக்கங்கள் குரு அறியேன் தாமரையால் மலர்வோர் மஞ்சளோன் நங்கண்ணீர் தோழியர் காலன் என் செய்கிறேன் துயராட்டியே இணை குலத்தங்குளாரிய அணியங்கண் நவிரான் திருக்கண்கள் வந்தாமல் மலர் போர் பந்ததோங்கல்லே தோழியர்கள் அன்னமே என் செய்கேன் ஆழ்ந்தேன அண்ணனே அண்ணனே திருமேனி அம்மா தொண்டவாய் திசையில் எல்லாம் என் மேல் வளையும் நிலநீளவிற்கு மணியவே கதிர் கருப்பை சேகரன் புருவமைய என்னுயிர் மேலனவா அருகின் நலையும் செய்ய வேண்டுமென்னுக்குள் அந்நியன்னாவியிடம் அணிமத்தங்களாவியிடம் என அதுரத்து மகரந்த பாம்பனையார் திருக்குண்டல காதுகளே கைவிடல் ஒன்றுமென்று அறைகின்றனதான் மேன்கள் அன்னையர்கள் என்ன காத்தம் மகளிர் ஆண்மென்கள் என்று நயர்ந்தார் கணேசர்கள் வல்லதால் உரைகின்ற போந்தண்டுதாய் பிறனார வந்து என் உயிரை கல்கின்றவாரறியீர் அன்னமே கலராணித்திலே நிறைந்தயராய் அன்னமே சுத்தையும் குழந்தன்மையே உருகின்ற சுடர் முடிக்க ஒத்துமை கொண்டதுள்ளாம் அன்னமே நகையன் நோங்க கட்டரிய விரமந்திரன் இந்திரனின் நமக்கு கட்டரிய கண்ணனை குருகோ பிரகோபன் சொன்னாராயிரத்தோர் இவைய ஒரு பத்தும் வல்லார் உட்குறைவானவரோடு உடனா எண்ணம் மாயாரிய விரமந்திரன் இந்திரனின் நமக்கு கட்டரிய கண்ணனை குருகோ பிரகோபன் சொன்னாராயிரத்தோர் இவைய ஒரு பத்தும் வல்லார் உட்குறைவானவரோடு வெங்கன் வெங்கூத்தமுமாய் இவையன் சித்திரம் உனக்கு என்ன உனக்கு அறக்கொண்டிட்டு நீ வாசுமலை தந்துராய் முடி மாதவனை அருளாயமும் சீவனுமாய் அறிவாய் பிறப்பாய் பெண்ணொன்னே மாயங்கள் செய்து வைத்து இவையல்ல மயக்கமரணே மதியா வண்ணமென்றருளாய் அயப்பாய் தேத்தமமாய் அழகாய் குளிராய் வியலாய் நிகழாய் விளையாய் பயனாய் பெண்ணொன்னே துயக்காணி நின்னவாறு இவையன்ன துய சுடர்நீர் முடியாயருளாய் துயரம் செய்மானங்களாய் மதனாயுமைகளாய் செய் காமங்களாய் நிலையாய் நிலையாய் துயரங்கள் செய்து வைத்தே இவை என்ன சுண்டா என்ன நின்னிட்டா இன்னதோ யாவர்க்கென்று தெரியுமோ உலகம் அவையாய் அவத்தை படைத்து உள்ளாய் புறத்தாய் இவை என்ன இயற்கைகளே இயற்கைகளாய் எங்கனே நின்னிட்டாய் என் கண்ணா ஒரு ഉണ്ണിയ ഉണ്ണ ഉണറവര് പിള്ളകളെ வல்லதோர் வண்ணம் சொன்னார் அதுவே உனக்காம அறிவதையவரையே ஆமன்னத்தால் இவையாயிரத்துழைப்பதும் ஆமன்னத்தால் உழைப்பார் அமைந்தார் தமக்கு ஆமன்ன அறிவதையவரே ஆமன்னத்தாள் குருகோத்திரகோமனிருந்தும் ஆம் வண்ணத்தாள் சொல்லி கண்ணை உயர் கொண்டு போகிய அன்னை கண்ணை தன்னாக்கியிருந்தாய் நிற்பன் என்ன நன்னாய் சொன்ன இங்கு தன்னை கீர்த்தித்தமாய என் முன் வந்து புகழ்ந்த நல்லீங்களோ முதல் பத்தாக்கு தான் நல்லை சொன்னார் என் வாய் முதல் அப்பனை என்ன மரப்பனை என்ன மரப்பன் என்னாகிய தப்புதல் எண்ணி தனக்கு உய்ய கொண்டு செப்பமே செய்து திரையின் தன்னா பாக்கிய நாள் தன்னை பார்வரையின்றவே பாடும் பரமரே பாடு பரமரையால் கண்டமிழான் தன்னை பாடுவியாது வந்து உடனாக்கி என்னால் தன்னை வன்கவி பாடும் என் வைகுந்தனாரன் என வைகுந்தனாய் செய்குந்தன்னை புகழா வந்தேங்கவி செய்குந்தன் தன்னை என்னால் புகழ் கால பரிகிருமாவெண்ணை தன்னாகி என்னால் தன்னை புறப்படையின் கவி குரு ஓராயிரத்தி பத்தும் எங்களே சொல்லிலும் இன்பம் பழக்கும் திருநாள் என்னை மகண்டு அங்கனேவன் குரு தொடரே சொன்னா ஓராயிரத்தி பத்தும் எங்களே சொல்லிலும் இன்பம் பழக்கும் மயக்க இருமலர் மாதரன் தான் விலை அன்பு தமர்ந்து பலம் செய்து அன்பு தமர்ந்து பலம் செய்து கைதொழு நாள்களும் ஆகும் பருதி நிமித்த திருக்குறள பணம் கொடி மாடங்கள் மதில் திருவாரன் விலை மாகந்த நீர் கொண்டு கூவி வளம் செய்து கைவிடக்கூடும் குளங்கள் மேலே கோவிந்தன மதுபோதனை கோடரியே ஆடம்பரமே என்னே கைதொழுதன்னே அவரும் பெரும் புகழ் நான் மரவேல் விளைந்து அரங்கம் பண்ணினர்வாள் நீடுபொழு திருவாரன் விளைதொழா வாய்க்குங்கள் வாய்க்குங்கள் பெரும்புகழ் மூலகேசன் பரமதாய் பிறந்தான் வாய்க்கும் மனித பிராந்தன் மலரடி போது மாடங்கள் நீடு அதில் திருவாரன் விலை உலகமது வாழ்வாடா நம்மே விலை ஒன்றில் உள்ளே தொழுவின் தொண்டே அன்னங்கள் உறுப்பினங்களை அணிந்து கண்டாதுதிப்பா உள்ளே இருக்கின்ற அபிரான் என்ன வழி திருவாரன் விட எண்ணம் நீ நகரம் திருவாரன் விளை நின்றால் நிலத்தேவர் குரு வணங்கும் சிந்தமகிழ் திருவாதன் விலையுரை தீர்த்தனக்க தீர்த்தனக்க தவேர் மத்தோதரனில்லை நன்னி தீர்த்தனக்கே தீர்த்த மனத்தனாயே செங்குருவர் பரவாயிராதார் இவமத்தும் வல்லார்களை தேவர் வைகள் தேத்தங்களே என்ன போதே நல்கி உரைப்பார் தந்தேவியேத்தனைக்கேத்தவே மத்தரனில்லை தேர்த்தனை நேர்த்த மனத்தனாகி இவபத்தம் அல்லாஹரை தேவர் வழிகள் தீர்த்தங்களே என்று புதித்தினை உரைப்பார் நூறாயிரம் வல்லாண்டு அடிவாசோதி வளத்துறைய சுடராடியம் வல்லாண்டு படவோருக்கு வழங்க அப்பாதயம் வல்லாண்டு ராமானுஜாதி வியாக்கியா வத்தலாம் அபிவத்தலாம் ராமானுஜாதி வியாக்கியா பிரதிவாஜனமக்களா இலங்கம் வியாபினே பூயா சாயிலோகையே ஸ்ரீமான் ஸ்ரீரங்கம் யமனவத்மா மனுஜனம் சம்பதயா श्रीमन् श्रीरङ्गश्रीमणुभद्रामणिरं संवर्धया श्रीजयनादाय कुन्देनगरजन्मने सारलभ्रभरप्राप्तिकैङ्कर्यदायिने श्रीधैरजनयावाक्रं देवक्यादिगुणान्नव यजेन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधुरं मुने माणिर्वाय पुणेपिळ्ळै मालगवान् भाण மனவாளமாமணி மன்மாயவன் மாறன் திருவாய் மழைப்பொருள் மாநிலத்தோர் செய்யலாம் மலைத்தாய் நவாரிய செலவாடிய வியமார்பம் பிரணோடும் வாரிய சுந்தர திரத்தோழினை வாரிய கையமேந்திய முக்கோடும் வாரிய கரவங்கிய வந்தினை வாரிய பொழிலாத படவான மாமணிந்து வாழ வாழ்வாடி வாழிய வாழ கனகர் வாழ சரோவன் தந்த பெண்ணோல் வாழ கனவிசோல் மண்ணுலகம் வாழ மனவாத மாமுனிய இன்னும் Tandera.